திருச்சிற்றம்பலம் தலம் திருவாழ்கொழிப்புத்தூர் திருச்சிற்றம்பலம் சாகையாயிரமுடையார் சாமமும் போதுவதுடையார் ஈகையார் கடை நோக்கி இறப்பதும் பல பல பூடையார் தோகை மாமயிலனைய துடியிடை பாகமும் பூடையார் வாகை நுண் தூளி வீசோ வாழ்கொழி புத்தூருளாரே எண்ணிலீரமும் உடையார் எத்தனையோரிவரங்கள் கண்ணுமாயிரவுடையார் கையுமோராயிரம்புடையார் பெண்ணுமாயிரம்புடைய உடையார் பெருமையோராயிரவுடையார் வண்ணமாயிரவுடையார் வாழ்கொழி புத்தூருளாரே நொடியோராயிரவுடையார் நொண்ணிய ராமவர் நோக்கும் வடிவுமாயிரம்புடையார் வண்ணமும் ஆயிரம்புடையார் முடியுமாயிரம்புடையார் மொய்குழலாளையும் உடையார் வடிவுமாயிரம்புடையார் வாழ்கொழி புத்த தூருளாரே பஞ்சினுன் தூகிலன்ன பைங்கழற் செவடியுடையார் குஞ்சி மேகலையுடையார் கொந்தணி வேல்வலனுடையார் அஞ்சும் வென்றவர் கணியார் ஆனையின் ஈருறிவுடையார் வஞ்சினுண் உன்னிடைவுடையார் வாழ்கொழி புத்தூருளாரே பரபுபாரையும் உடையார் பழித்திகழ்வாரையும் உடையார் விரபுவாரையும் உடையார் வெண்தலை பழி கொள்வதுடையார் அரவம் பூண்பதும் உடையார் ஆயிரம் பேர் மிக உடையார் வரவும் ஆயிரம் உடையார் வாழ்கொழி புத்த தூருளாரே தண்டும் தாளமும் கோழலோ தண்ணுமை கருவியம் பூரவில் கொண்ட பூதமுடையார் கோலமும் பல பலவுடையார் கண்டு கோடலும் அறியார் காட்சியும் அரியதோர் கரந்தை வண்டு வாழ்பதியுடையார் வாழ்கொழி புத்தூருளாரே மான வாழ்க்கையதோடையார் மலைந்தவர் மதிர்பரீஷருத்தார் தான வாழ்க்கையதுடையார் தவத்தோடு நாம் புகழ்ந்தேத்த ஞான வாழ்க்கையதுடையார் நள்ளிருள் மகளிர் நின்றேத்த வான வாழ்க்கையதுடையார் வாழ்கொழி புத்தூருளாரே ஏழு மூன்று மோர்தலைகள் உடையவன் இடர்பட அடர்த்து வேள்வி சென்றதும் விரும்பி விருப்பவர் பல பல ஊடையார் கேழல் வெண்பீரை அன்ன கெழுமணி மிடர நின்றிலங்க வாழி சாந்தமோ உடையார் வாழ்கொழி புத்தூருளாரே வென்றி மாமலரோனும் விரிகடல் துயின்றவன் தானும் என்றும் ஏ தூகையுடையார் இமையவர் துதி செய்ய விரும்பி முன்றில் மாமலர் வாசம் முதுமதி தவள் பொழில் தில்லை மன்றிலாடலதுடையார் வாழ்கொழி பொத்து தோருளாரே மண்டை கொண்டோழல் தேர மாசுடை மேனிவன் சமணர் குண்டர் பேசிய பேச்சு கொள்ளமின் திகழொளி நல்ல துண்டவெண் பீரையே சோடே சொன்னவெண் பொடியணிந்தெங்க எங்கும் வண்டு வாழ்போழில் சூழ்ந்த வாழ்கொழி புத்தூருளாரே நலங்கொள் பூம்பூழேற்காழி நற்றமிழ் ஞான சம்பந்தன் வலங்குள் வெண்மழுவாளன் வாழ்கொழி புத்தூருளானை இலங்கு வெண்பீரையானை ஏத்திய தமிழிவை வல்லார் நலங்கள் சிந்தையராகி நன்னெறி எய்துவர் தாமே சுவாமி மாணிக்க வண்ணநாதர் அம்பாள் வண்டமர் பூங்குழலம்மை திருச்சிற்றம்பலம்